முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவனுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் கனிமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அம்மன வாழுகோ இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பூர்த்தியான நேர்த்தியான கண்ணியமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுமகான இந்த மார்க்கத்தை பூர்த்தியான ஒரு மார்க்கமாக அல்லாஹு தாலா தந்திருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நடந்து கொண்டா அல்லாவுடைய உதவி அல்லாவுடைய அல்லா அல்லாவுடைய சந்தோஷம் கிடைக்கும் என்பதை அல்லாஹாக்கு சுபகான அல் குரானின் மூலமாகவும் நபிசல்லாஹு அலை வாழ்க்கை வழிமுறை சுண்ணாவின் மூலமாகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா படிச்சுட்டார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே எனவே அந்த வகையில் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தாலா தனித்த மனிதனாக ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு அல்லாஹு தாலா வைத்தது கிடையாது ஒரு மனிதன் தனித்தவனாக உலகத்துல வாழ்றானா அது இயற்கைக்கு மாற்றமான ஒரு விடயம் நேச்சருக்கு மாற்றமான ஒரு விடயம்தான் ஒரு மனிதன் தனித்தவனாக உலகத்துல வாழ்றது எப்ப அல்லாஹால ஆதம் அலி இஸ்லாத்து வசலாத் உலகத்துல வளர்த்தானோ அவர்களுக்கு ஒரு துணைவியாக ஒரு மனைவியாக அல்லாஹு தாலா அவரத் ஹவ்வா அலி இஸ்லாத்து வசலானையும் சேர்த்துதான் படைக்கிறான் ஏன் தனித்தவனாக ஒரு மனிதனாக உலகத்துல வாழ்றது இருக்குது அதை அல்லாஹும் விரும்புறது கிடையாது கணேசத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே ஒரு மனிதன் குடும்பமாக ஒரு சொசைட்டியாக ஒரு சமுதாயமாக ஒரு சமூகமாக வாழக்கூடிய நேரம் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய கட்டாயத்தை அல்லாஹால வச்சிருக்கிறார் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அந்த மனிதர்களை ஒவ்வொருத்தரை நினைத்து பார்த்தா அவர்களுடைய உருவங்கள் எப்படி அல்லாஹால வித்தியாசத்தை வச்சிருக்கிறானோ அவருடைய தோற்றங்கள் அல்லாஹால எப்படி வித்தியாசத்தை வச்சிருக்கிறானோ அவருடைய கைகளை எப்படி அல்லாஹால வித்தியாசமாக வச்சிருக்கிறானோ கைகள்ல இருக்கக்கூடிய ரேகைகள் வித்தியாசமாக வச்சிருக்கிறானோ அவர்களுடைய குணங்கள்லையும் அல்லாஹால வித்தியாசத்தை வச்சிருக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே மனிதர்கள் எல்லாரும் ஒரு வெரைட்டியில இருக்கலாம் ஒரே கம்யூனிட்டியாக இருக்கலாம் ஒரு சமுதாயமாக வாழலாம் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் மனிதர்களை போல இருக்கலாம் ஆனா அவர்களுடைய குணங்களை எடுத்து பார்த்தா அவர்களுடைய அஃலாக்கை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மனிதனுடைய குணமும் ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்கும் நாங்க இருக்கிறது போல மற்ற மனிதர்கள் இருப்பாங்க நாங்க இருக்கிற மாதிரி தான் மற்ற மனிதர்கள் இருக்கணும் இதை எதிர்பார்க்கிறது இருக்குது இது இல்லா மாசா அல்ல துணியால நடக்கிறது இருக்குது சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு சில மனிதர்கள் எடுத்து பார்க்கலாம் சில மனிதர்களுக்கு அதிகமாக கோபம் சில மனிதர்களை எடுத்து பார்த்தா சில மனிதர்களுக்கு என்னதான் சொன்னாலும் கோபமே வராது சில மனிதர்கள் எடுத்து பார்த்தா சில மனிதர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவர்களாக இருப்பாங்க சில மனிதர்கள் ரப்பானவனாக இருப்பாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த மனிதர்கள் எவ்வாறாக இருந்தாலும் நபி சொல்லாம் அலேஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை இருக்குது ஒவ்வொரு மனிதர்களும் எந்த வெரைட்டியில எந்த அமைப்புல இருந்தாலும் அந்த மனிதனோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர் முழு உண்மத்துக்கும் வழிகாட்டி இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நபிசல்லாஹு அலைவசலமோனுடைய வாழ்க்கையில சகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த சகாபாக்கள் நபியோட இறக்கம் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது சகாபாக்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க உகதுடைய யுத்தத்துல அபு புஜானா ரதியல்லா ஒண்ணவங்க நபி சொல்லாஹு அப்படி ஈக்கிறாங்க சுத்தி சஹாபாக்கள் நபியோட பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க சுத்தி சகாபாக்கள் நபியோட நடுவுல வச்சு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நேரம் அபோ குஜானா ரதியல்லாஹனம் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய முகத்தை நபிக்கு காட்டிக் கொண்டு நபியிட முகத்தை அவங்க பார்த்து கொண்டு நபிய பார்த்து கொண்டே நபிய பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த நேரம் நபி சொல்லாஹ் வலைவசல்லம் அவங்க கேட்கிறாங்க அபோ குஜானா என்ன செய்யறீங்க என்ன செய்யறீங்க சொன்னாங்க வந்து வேண்டி அந்த நேரம் நபி சொன்னாங்க அபு குஜானா நீங்க பாதுகாக்கிறதாக இருந்தா நீங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்து கொண்டே அப்பதான் ஈட்டிகள் வாரது உங்களுக்கு விளங்கும் நீங்க ஏன் என்னுடைய முகத்து பார்த்து கொண்டே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த நேரம் இப்போ சொல்றாங்க யார் சொல்லலா உங்களைய பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் என்னுடைய முதுக உங்களுடைய பக்கம் திருப்புறதா இல்ல இல்ல யார சொல்லலாம் அது ஒழுக்கத்துக்கு மாற்றமான ஒரு செயல் என்னுடைய முதுகுல ஈட்டிகள் வந்து தைத்தாலும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு ஒரு நாள் முதுக காட்ட மாட்டேன்னு யார சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சொல்லாஹ் அலைய சொல்லமோட மேல சஹாபாக்கள் இந்த அளவுக்கு இறக்கம் வச்சிருந்தாங்க குபேப் ரவி எல்லாம் வந்தவங்க ஹஜ்ஜும்ராக்கு போனவங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதை ஆயிஷா என்று செல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் இருக்குது அந்த மஸ்ஜிதை ஆயிஷா கிட்ட தான் இந்த ஹுபேப் ரவி எல்லாம் வந்தவங்கள அந்த காப்பீர்கள் அப்படியே கெட்டி போடுறாங்க ஒரு தூண்ல கெட்டி போடுறது என்னத்துக்காக வேண்டி ஒரு நோக்கமும் அல்ல ஈட்டிய எய்து அந்த ஹுபேபை கொலை செய்யும் வேற எந்த நோக்கமும் இல்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த ஹுபேப் ரதி அல்லாஹ் கிட்டப்பட்டு இருக்கிறாங்க காப்பீர்கள் போயிட்டு கேட்கிறாங்க இந்த இடத்துல நபிசல்லாஹு அலைவசலமாவ கெட்டப்பட்டு நீங்க வீட்டுல சந்தோஷமாக இருக்கிறத நீங்க விரும்புவீங்களா அந்த நேரம் ஹுபேப் ரதி அல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய ஹபீப் சல்லாஹு அலைவசல்லமாவ நான் வீட்டுல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் என்னுடைய ஹபீப் சல்லாஹு அலைவசல்லம் அவனுடைய காலில் ஒரு முள் குத்துறதையும் இந்த ஹுபேப் விரும்ப மாட்டான் என்பதாக சொல்ல அந்த இடத்துல அந்த சஹாபி வந்தார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே சில சஹாபாக்களை பத்தி வந்திருக்குது சில சஹாபாக்கள் வருவாங்க வந்து நபியாவை சும்மா பார்த்துட்டு போவாங்க சும்மா வீட்டுல இருப்பாங்க வந்து பார்த்துட்டு போய்த்துடுவாங்க முகத்தை நபியா கூப்பிட்டு கேட்பாங்க என்னப்பா சும்மா பாத்துட்டு போறீங்க சொன்னாங்க யார சொல்லலாம் நான் வீட்டுல மனைவியோட இருந்தேன் யார சொல்லலாம் அவளுடைய ஞாபகம் வந்துச்சு அவளுடைய நினைவு வந்துச்சு யார சொல்லலாம் ஐக்கானோட முகத்தை வந்து பார்த்துட்டு போறேன் யார சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது சஹாபாக்கள் நபியோட வச்சிருந்த மொஹபத் அது மாத்திரமல்ல சஹாபாக்கள் மட்டுமல்ல சஹாபி பெண்மணிகளை எடுத்து பாருங்க சுபஹானல்லா ஒரு பெண்மணி உகதுடைய யுத்த களத்துல உகதுடைய யுத்த களத்தை நோக்கி போறா சஹாபாக்கள் வாராங்க சில சகாபாக்கள் வந்து செல்றாங்க அந்த பெண்மணி கிட்ட உங்களுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டுட்டார் இவங்க சொல்றாங்க இன்னா இல்லாஹி இன்னா இலை ராஜி ஹயாத்தோட இருக்கிறாங்களா சொன்னாங்க தெரியா இவங்க முன்னோக்கி போறாங்க இன்னும் சில சகாபாக்கள் வராங்க வந்து சொல்றாங்க உங்களுடைய கணவன் உகதுடைய யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டுட்டார் சொல்றாங்க இந்நாள் இல்லாஹி இந்நாள் நபியோ நபியோங்க இருக்கிறாங்களா சொன்னாங்க தெரியா முன்னோக்கி போறாங்க இன்னும் சில சகாபாக்கள் வராங்க வந்து சொல்றாங்க உங்களுடைய மகன் யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டுட்டான் சொல்றாங்க நபியும் மகளத்தோட இருக்கிறாங்களா சொன்னாங்க தெரியா முன்னோக்கி போறாங்க இன்னும் சில சகாபாக்கள் வராங்க வந்து சொல்றாங்க யுத்தத்துல உங்களுடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டுட்டார் சொல்றாங்க இன்னா இல்லாஹி இன்னா இளைய ராஜியோன் நபியோங்க ஹயாத்தோட நபியோ நபியோங்க வராங்க வந்ததுக்கு பின்னால நபியுடைய முகத்தை பார்த்ததுக்கு பின்னால சொன்னாங்க குல் முசீபத்தி முழு உலகத்துல என்ன முசீபத் வந்தாலும் உங்களோட முகத்தை பார்த்துட்டனே அதுக்கு முன்னால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முசீபத்துகள் பெருசாக இல்லை யார சூழல் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே வாக்கள் சஹாபி பெண்மணிகள் நபி சொல்லாஹ் அலைஹி செல்லம் அவங்களோட அந்த அளவுக்கு இறக்கம் வச்சிருந்தாங்க மகப்பத் வச்சிருந்தாங்க சில சஹாபாக்கள் நபியுடைய அஹ்லாக்க நபியுடைய பண்பையும் சோதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்கு என்றால் பதருடைய யுத்தகலம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே நபி நபிசல்லாஹு அலைவசல்லமோ தொழுகைக்காக வேண்டி அப்படியே தப்ப சீராக்கி இருக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி அப்படியே சகாபாக்கள் நிக்கிறாங்க நபியம் அப்படியே தப்ப சீராக்குறாங்க இப்படி தப்புகள்ல ஆரம்பத்துல கோடு போட்டு இருக்கல அவங்க சில சகாபாக்களை முன்னுக்கு இழுக்கிறாங்க சில சகாபாக்களை பின்னுக்கு ஆக்குறாங்க ஏன் தப்ப தர்த்தீபாக்குறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி ஒரு எரோ ஈட்டி ஒன்றை பாவிக்கிறாங்க இப்படி பாவிக்கக்கூடிய நேரம் சவாதிபுன கசியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே அந்த சஹாபியை என்ன செஞ்சாங்க கொஞ்சம் பின்னுக்கு போறதுக்காக வேண்டி ஈட்டி எடுத்து அப்படியே பின்னுக்கு தள்ளுறாங்க தள்ளக்கூடிய நேரம் அவர் சொல்றாரு யார சூழல்லா கது அவுஜனி யார சூழல்லா நீங்க என்னைய நோகடிச்சிட்டீங்க யார சூழல்லா நீங்க என்னைய ஈட்டியால குத்தி என்னைய நோவில ஏற்படுத்திட்டீங்க யார சூழல்லா அந்த நேரம் நபியவ கேட்கிறாங்க நான் இப்படி தள்ளினது உங்களுக்கு நோயில தந்துட்டா பரவாயில்ல பிரச்சனை இல்ல பதிலுட இருந்த கலன் நீங்க நீங்க கிட்டா சொல்லுங்க பழிவாங்குங்க பிரச்சனை இல்ல அது பிரச்சனை இல்ல சொன்னாங்க யார சூழலாம் அப்படி என்றா நீங்களும் இந்த மாதிரி இருங்க ஈட்டியப்பாங்க நானும் அவளைய குத்துறேன்னு யார சூழலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே சில சகாபாக்கள் அப்படியே கொதிக்கிறாங்க கோபத்துல அப்படியே அனல் குறைக்கும் சில சகாபாக்களுக்கு ஆனாலும் நபியை அவங்க சொல்றாங்க நீங்க என்னைய பிசா செடுங்க அதுக்கு பின்னாலதான் சொல்லுங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே நபி பார்த்து இந்த சஹாபி சொல்றாரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க யார சூழல்லா நான் மேலாட இல்லாம இருக்கிறேன் யார சூழல்லா நீங்களும் உங்களோட ஜுப்பாவை பழக்கணும் யார சூழல்லா கண்ணியத்துக்குரிய நல்லது யாருனாலே உள்ளத்துல கைய வச்சு உண்மையை சொல்லுவோம் நாம நீங்க அந்த இடத்துல இருந்தா என்னென்ன வார்த்தைகள் பாதிப்போம் இப்படி தள்ளி நமக்கு வளர்த்திட்டா ஜுப்பா எல்லாம் கலத்தையில எப்படி குத்துறேன்னா குத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே பல வார்த்தைகள் பேசுவோம் ஆனா நபியம் ஒன்றும் பேசல உனக்கு பழி வாங்கணுமா ஜுப்பாவெல்லாம் கலத்தணுமா பிரச்சனை இல்ல நான் கலத்துவன் நபியவங்க ஜுப்பாவை கலத்துறாங்க திரும்பி நிக்கிறாங்க இவங்க குத்த போறாங்க ஈட்டிய தூக்கி வீசிட்டு பின்னுக்கால நபியவங்களை அப்படியே கெட்டி அணைக்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அருவாரதி எல்லாம் சொல்றாங்க நான் எத்தனையோ அரசர்களை கண்டிருக்கிறேன் கைசர் அதே போல நஜாசி மன்னர்கள் பல அரசர்களை பல மன்னர்களை கண்டிருக்கிறேன் ஆனா மாற ஐத்து மலிக்கன் ஒரு அரசரை கண்டதே இல்லை அவங்க எப்படியான அரசர் இருந்தா அஸ்ஹாபிஹி மா யுஅவ்விலு அஸ்ஹாபு முஹம்மது முஹம்மதா ஒரு அரசரை கண்டில்லை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல ஒரு அரசரை கண்டில்லை ஏன் அப்படி ஒரு தலைவரை ஏன் கண்டில்ல அவங்கள சுத்தி சகாபாக்கள் எப்படி இருப்பாங்க அவங்க எச்சில் துப்பினாலும் அந்த எச்சில் சகாபாக்களுடைய கையில தான் போகும் சில சகாபாக்கள் எடுத்து முகத்துல தராதி கொள்வாங்க சில சகாபாக்கள் தங்களுடைய மேனிகளை தராதி கொள்வாங்க அவங்க ஏதாவது பேசினாங்கண்டா நசீக செஞ்சாங்கண்டா உபதேசம் செஞ்சாங்கண்டா காது கொடுத்து கேட்டு கேட்பாங்க எந்த காரணத்தை கொண்டும் திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க எண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சஹாபாக்கள் நபியோட வச்சிருக்கக்கூடிய மஹபத் இது ஆனாலும் தெளிவாக ஒரு விடயத்தை கேளுங்க என்னுடைய குத்துபாவுடைய டேர்னிங் பாயிண்ட் இது தெளிவாக கேளுங்க இந்த அளவுக்கு சகாபாக்கள் நபியோட மகப்பத் வைத்திருந்தாலும் வைத்திருக்கக்கூடிய காரணத்தையும் அல்லா புராண சொல்றான் பவிமா ரஹ்மத்தின் தலவும் அல்லா சொல்றான் யார சூழல்லா யார சூழல்லா உயிரை கொடுக்கக்கூடிய அளவு சகாபாக்கள் உங்களோட ஆபத்து வச்சிருக்கிறாங்க ஆனா அதுக்குரிய காரணம் என்னென்றா உங்களோட உள்ளத்துல நாம மிருதுவான தன்மையை பூட்டிக்கிறோம் யார சூழல்லா இறக்கமான நல்ல குணத்தை போட்டிருக்கிறோம் யார சொல்லலாம் அல்லா தொடர்ச்சியா சொல்றான் நான் அப்படி இறக்கமான குணத்தை மிருதுவான தன்மைய நல்ல அஹ்லாக்க போடல என்றா அந்த சகாபாக்களும் உங்களை விட்டு ஓடிடுவாங்க யார சொல்லலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் யார்களே உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்கள் மகபத் வைக்கிறதுக்குரிய காரணம் என்ன நபி கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் நல்ல பண்புகள் மென்மையான மிருதுவான தன்மைகள் இதன் காரணமாக தான் சஹாபாக்கள் மகபத் வச்சாங்க அல்லா குரான்ல சொல்றான் அப்படி நீங்க மிருதுவான தன்மையை இழந்துட்டீங்களா சஹாபாக்களும் அவங்களை விட்டு ஓடிடுவாங்க கண்ணியத்துக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்போ உள்ளத்துல கையை வச்சு ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுக்கக்கூடிய அளவு சகாபாக்களே மிருதுவான தன்மை ஒரு மனிதர்கிட்ட இல்லாட்டி ஓடுவாங்க என்றா நாங்க வாழக்கூடிய சமூகத்துல நாங்க வாழக்கூடிய குடும்பத்துல நாங்க வாழக்கூடிய சொசைட்டியில எங்களுக்கிட்ட மிருதுவான தன்மை இல்ல நாங்க நல்ல முறையில நடக்கல எங்களுக்கிட்ட இல்ல என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே மத்த மக்கள் எங்களை விட்டு ஓடாம இருப்பாங்களா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே என்ன செல்ல வாரம் என்றா உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் லேசாக நினைச்சிடக்கூடாது நாங்க ஏதோ இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் நாங்க ஏதோ முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்க ஏதோ களிமவ சொல்லிட்டோம் அல்ல லேசான முறையில அனுப்பிடுவான் சொர்க்கத்துக்கு இல்ல இல்ல அல்லாஹு தாலா லேசான முறையில சொர்க்கத்தை தர மாட்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே அஸ்லாப் என்று செல்லக்கூடிய நல்ல தன்மைகளை பத்தி நபி அவங்க சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க மீசான்ல இருக்கக்கூடிய ஆகபாரமான அமல் நாங்க சொல்லக்கூடிய தகஜுடைய தொழுகை அல்ல நாங்க ஒவ்வொரு கிழமையும் தொழக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகை அல்ல மீதானுடைய தராசில இருக்கக்கூடிய ஆகபாரமான அமல் நல்ல பண்புகளும் அல்லாவுடைய அச்சமும் என்பதாக நபிய முஸ்லிம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மேலும் நபியவங்க தொடர்ச்சியாக சொன்னாங்க யாரெல்லாம் மென்மையான தன்மை இழக்கிறாங்களோ அவங்க அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இழப்பாங்க மென்மையான தன்மை எந்த மனிதன் கிட்ட இல்லையோ அவருக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை என்கிறார் நபியவங்க சொன்னார் எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே உலகத்துல வாழக்கூடிய காலம் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது உள்ள காலை யோசிங்க என்னுடைய தாய் சந்தையோட நான் எப்படி நடந்து கொள்றேன் என்னுடைய மனைவியோட நான் எப்படி நடந்து கொள்றேன் என்னுடைய மகனோட நான் எப்படி நடந்து கொள்றேன் சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்தோட எப்படி நடக்கிறேன் அந்நிய மக்களோட எப்படி நடக்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியாராலே ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இஸ்லாத்துல அல்லாஹ் பதில வச்சுதான் இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நேரம் நல்ல பண்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த உலகத்துல நல்ல பண்புகளை காட்டுறதுக்கு மிக முக்கியமான தகுதியான இடம் தான் தகுதியான நபர்கள் தான் எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களுடைய தாயும் தந்தையும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இந்த தாயும் தந்தையை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது பொதுவான ஆயத்தான் ஒல அசக்குல்லகுமா அல்லாஹ் பேசக்கூடிய நேரம் அல்லாஹுவ வணங்குறத பத்தி பேசக்கூடிய நேரம் குரான்ல அல்லாஹ் சொல்றான் வக்கதா ரப்புக அல்லா இல்லா ஐயா நீங்க அல்லாஹுவ தவிர வேற யானை வணங்க வானம் அவனை மாத்திரம் வணங்குமோ இவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டான் ஆனா தாய் தந்தையுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரம் வபில் வாலிதைனி எஹ்சானா வபில் வாலிதைனி எஹ்சானா குரான்ல அல்லாஹ் எழுபத்தி ரெண்டு இடங்கள்ல இந்த ஆயத்தை பாவிச்சு கொண்டே இருக்கிறான் வெண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சொல்றார் இம்மா எவ்வளவு வந்த இந்த கல் கிபரு அகதுமா அவுக்கிலாகுமா அவங்களோட தாயும் தந்தையும் அவங்க வயசாகிட்டாங்க முதுமை அடைஞ்சிட்டாங்க அதுல ஒத்தரோ தாய் அப்படி இல்லாச்சு தந்த இல்லாச்சு அவுக்கிலாகுமா ரெண்டு பேரும் முதுமை அடைஞ்சிட்டாங்க நீங்க அவங்கள பார்த்து ஒல அத்தக்குள்ளகுமா உப்பின் உப்புன்ற வார்த்தையை நீங்க பாவிக்க வாங்க உப்பெண்டா வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே ஒரு சின்ன ஒரு கொடியனுக்கு ஒரு சின்ன ஒரு மகனுக்கு அவனுடைய தாய் சொல்றாங்க மகன் கொஞ்சம் கணக்கு பேசுவாங்க மகன் இவர் என்ற வார்த்தையை பாவிக்கிறார் சும்மா சாதாரணமா சொல்றார் இந்த வார்த்தைக்கு தான் அளமாக்கள் சொல்றாங்க உப்பு என்பதா இந்த வார்த்தையும் அந்த தாயும் தந்தைக்கும் பாவிக்க வானம் மாஸ்டால் இந்த காலத்துல பிள்ளைகள் கேட்கிறோம் உமா உங்களுக்கு பைத்தியமா உமா சொல்லுவோம் வெண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உங்களுக்கு தரத்தர் இல்லையான்னு கேட்கிறோம் உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்கிறோம் அடே எப்படி வார்த்தையை பாவிக்க வேணும் என்பதாக புறான் சொல்லுது நாங்க இந்த வார்த்தையை கேட்கிறோம் ஹராமா இல்லையா அதுக்கு பின்னால் அல்லா சொல்றான் வலா ஹருமா வலா ஹருமா அவங்க வயசாகிட்டாங்கண்டா ஊட்ட விட்டு இந்த காலத்துல தாயும் தந்தையும் புட்போல மாதிரி புட்போல் வயசாகிட்டாங்கண்டா காலால் அடிக்கிற பந்த போல வயசாயிட்டேன்னா நீங்க அங்கே எங்களை அலக்களிக்காதீங்க குரான் பேசுங்க அதுக்கு பின்னால சொல்லுது வக்குல்லஹுமா கவுலன் கரீமா பேசக்கூடிய நேரம் கொஞ்சம் வார்த்தையை பாவிச்சு பேசுவோம் கண்ணியமாக பேசுவோம் பேசக்கூடிய நேரம் யாரோட பேசுறோம் என்று சிந்திச்சு பேசுவோம் குரான் தெளிவாக சொல்லி தருவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய் என்று சொல்லக்கூடிய நேரம் நபித்தல்லா வலைவசல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு யார சூழலா இந்த உலகத்துல நேசம் காட்டுறதுக்கு இறக்கம் வைக்கிறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு யார் தகுதியானவர் முதலாவதாக யார் தகுதியானவர் நபி அவங்க சொன்னாங்க அவங்களுடைய தாய் திருப்பியும் கேட்கிறார் யார் சொல்லா அதுக்கு பின்னால யார் தகுதியானவர் ரெண்டாவது சொன்னா அவங்களுடைய தாய் மூணாவது கேட்கிறவங்க யார சொல்லா அதுக்கு பின்னால தகுதியானவர் சொன்னாங்க அவங்களுடைய தாய் கேட்கிறாங்க நாலாவதாக அதுக்கு பின்னாலே யார் யார சொல்லலாம் அதுக்கு பின்னால்தான் சொன்னா அவங்களுடைய தந்தை என்பதாக நம்பி அவங்க சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஏன் இஸ்லாம் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது என்றா இந்த காலத்துல டாக்டர்ஸ்மாரும் சொல்றாங்க வைத்தியர்களும் சொல்றாங்க ஒரு தாயுடைய பிரசவ வேதனையை எந்த ஒரு ஆணுக்கும் தாங்க முடியாது ஒரு தாய் இருக்கிறாவே அவளுடைய பிரசவ வேதனை இருக்குது அதை எந்த ஒரு ஆணுக்கும் தாங்க முடியாது எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அந்த வேதனை அவன் தாங்க மாட்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதன் காரணமாக தான் அல்லாஹாக்கு சுமகான அந்த தாயுடைய உள்ளத்தில் ஒரு இரட்டு பணத்தை வச்சிருக்கிறான் சும்மா உதாரணமாக ஒரு விடயம் சொல்றேன் காது கொடுத்து கேள்வி உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் பிள்ளை இல்லை வருஷ கணக்கு பிள்ளை இல்ல பல வருடமாக பிள்ளை இல்ல பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் ஆகிட்டு அவங்க போகாத பள்ளிவாசல் இல்ல கொடுக்காத சதத்தா இல்ல எது கேட்காத துவாக்கள் இல்ல ஹஜ்ஜும்லாக்கும் வைத்துட்டாங்க வைத்து வந்துட்டாங்க போற மக்களுக்கும் சொல்லி அனுப்புறாங்க எங்களுக்கு பிள்ளைக்காகவே துவா செய்யுங்க எல்லா விடயமும் செஞ்சு பார்த்துட்டாங்க கடைசியா அல்லாவுடைய ஏற்பாட்டுல புள்ளை ஒன்று உண்டாகிட்டு புள்ளை ஒன்று உண்டாகிட்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அப்படியே நேர காலங்கள் போகுது நேர காலங்கள் போகுது அந்த மனைவிக்கு பில்ல கிடைக்கக்கூடிய அந்த நேர காலமும் வந்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்குறாங்க இப்ப முழு குடும்பமும் காத்து கொண்டிருக்குதே பத்து பதினஞ்சு வருஷமாக பில்ல இல்ல எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைக்காக வேண்டி வாசல்ல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த புள்ள வெளியே வரோடும் இந்த புள்ளை நாங்க பார்க்கணும் பதினஞ்சு வருஷமா துவா கேட்டு அதுக்கு பின்னால கிடைக்க போற பில்ல எல்லாரும் இருக்கிறாங்க கணவனும் ஆசையோட இருக்கிறார் ஆனா டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு கணவனை பார்த்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது பிரசவம் ஒன்று உண்மை காப்பாத்தேலும் இல்லாட்டி பிள்ளைய காப்பாத்தேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே பதினஞ்சு வருஷம் துவா கேட்டாங்க இப்ப யோசிக்கிறாங்க என்ன செய்யறது அவசரமா ஒரு முடிவு செல்லணும் இவ்வளவு காலம் வெயிட் பண்ணாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முடிவு செல்லணும் என்ன செய்ய சொல்றாங்க புள்ளக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல நீங்க எப்படியாவது தாயை காப்பாத்துட்டாங்க என்னுடைய மனைவியை காப்பாத்துட்டாங்க குடும்பத்தார்கள் வைத்து கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அவர் சொல்றத போலதான் எங்களுடைய மகளை நீங்க எப்படியாவது காப்பாத்துட்டாங்க அந்த புள்ளக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே பதினஞ்சு வருஷமாக எதிர்பார்த்த குழந்தை பதினஞ்சு வருஷமாக துவா செஞ்ச குழந்தை எதிர்பார்க்கப்பட்ட குழந்தை நாங்கள் ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடுவோம் பானம் என்று சொல்லி ஆனா உள்ளுக்கு அந்த லேபர் ரூம்ல இருக்கக்கூடிய தாய்க்கு உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் உண்மையை சொல்லுமோ கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுவோம் அந்த தாயத்துல வைத்து நாங்க கேட்கிறோம் இப்படி ஒரு கட்டம் இருக்குது உள்ளே காப்பாற்றணும் இல்லாட்டி உங்களையே காப்பாற்றணும் இந்த நேரம் நாங்க என்ன முடிவெடுக்க சொல்லுவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அந்த தாய் என்ன சொல்லுவார் அந்த தாய் என்ன சொல்லுவார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த தாயும் சொல்ல மாட்டா என்னைய காப்பாத்துமோ உள்ளே மவுத்தாக்குமோ என்று சொல்லி அந்த தாய் சொல்லுவா எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஜனாதாகினாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய பிள்ளையை நீங்க காப்பாத்தி கொடுத்துடுவோம் ஏன் பதினைஞ்சு வருஷமாக எதிர்பார்த்த பலன் குழந்தை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே அல்லாஹாக்கு சுமகான இயற்கையாகவே அரக்கம் என்ற ஒரு விஷயத்தை தாயுடைய உள்ளத்துல வச்சிருக்கிறார் அதுதான் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த காலத்துல தாய்மார்கள் சீரழிக்கப்படுறாங்க ஒரு இடத்துல குத்துபாக்க பேசியிருந்தோம் கண்டி பகுதியில ஜனாத தொழிலிக்கப்பட்டுச்சு அந்த இடத்துல ஒரு அரபி இருந்தார் ஜனாத தொழுவித்தார் மகன் ஒரு தாயுடைய ஜனாதா ஒரு பெற்றோருடைய ஜனாதா வந்திருக்குது மகன் தொழுவிக்கிறாரு தொழுவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அந்த ஷேக் அப்துல் முகையின் செல்லக்கூடிய அரபி கூப்பிட்டார் கூப்பிட்டு கேட்டார் இந்த ஜனாதாவை யார் நான் அவருடைய சொன்னாங்க அவர் மகன் அந்த ஜனாதாக்கு பெரிய அநியாயத்தை செஞ்சிட்டார் பெரிய அநியாயம் கேட்டோமே மூணாவது ரசாத்துல அல்லாஹும் நீண்ட பெரிய இந்த துவாவை முழுமையா ஓதல்ல முழுமையா ஓதுறதுக்கு எங்களுக்கு நேரமும் தரல நாலாவது தக்மீர் அவர் கெட்டிட்டார் அந்த ஜனாதக்கு அவர் மகனாக இருந்து அநியாயம் செஞ்சிட்டார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே எனவே பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ளுமோ பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ளுமோ தாய்மார் என்றா யார் பெற்றோர் என்றா யார் பிள்ளைகள் என்றா யார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே விளங்குறது கட்டாயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே எனவே தெளிவாகவே சொல்றோம் பகிரங்கமாகவே சொல்றோம் எங்கட சொருகம் இருக்குது அது ஹஜ்ஜில் இல்லை எங்கட சொர்க்கம் இருக்குது அது ரொம்பால அல்ல எங்கட சொர்க்கம் நோம்பல் அல்ல ரமதான்ல அல்ல எங்கட சொர்க்கத்தை அல்ல வச்சிருக்கிறது எங்களுடைய தாயுடைய பாதத்துக்கு கீழாக எங்களுடைய தாயுடைய பாதத்துக்கு கீழாக அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க எந்த எந்த மனிதன் தன்னுடைய தாயுடைய பாதத்தை முத்தமிடுவானோ சொர்க்கத்துடைய வாசப்படிய முத்தமிட்டவன போல சுமகான் எத்தனை பேர் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தாயுடைய பாதத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அதே போலதான் இஸ்லாத்துல தந்தை என்றா யார் வாப்பா என்றவன் யார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே இந்த காலத்துல வாப்பா இருக்கிறாரே தாயோட சில மகன்மார் அரக்கமிச்சு இருக்கிறாங்க வாப்பாண்டா உதாசீனப்படுத்துறாங்க வாப்பாண்டா பெருசா கணக்கெடுக்கிறல்ல நீங்க டெடாவோட இருக்கமா மாமாவோட இருக்கமான்னு கேட்டா உண்மாவதான் எல்லாரும் எடுக்கிறாங்க வாப்பா அப்படியே தூசி வைக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் யார்களே ஒரு குடும்பத்துல தந்து என்றவர் யார் எங்களுக்காக வேண்டி மாடாக வளர்க்கிறவர் செருப்பாக செய்கிறவர் கண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பர்களே இந்த மின்பர்ல நான் அவனை முன்னால பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படி பேசுறதுக்கும் என்னுடைய தந்தை ஒரு காரணமா இல்லையா காரணமா இல்லையா என்னுடைய தாயும் ஒரு காரணமா இல்லையா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபியோ சொன்னாங்க அல்லாவுடைய பொருத்தம் யாருடைய பொருத்தத்துல இருக்குதுண்டா தந்தையுடைய பொருத்தத்துல தான் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது பாப்பாவுடைய பொருத்தத்துல தான் அல்லாவுடைய பொருத்தம் அல்லாவுடைய கோபம் யாருடைய கோபத்துல வாப்பட கோபத்துல இருக்குது நபியாவ பதினைஞ்சு இருபது அடையாளங்கள் சொன்னாங்க செய்யாம கிட்டையாகக்கூடிய நேரம் இந்த அடையாளங்கள் வந்தா பூமியில பெரிய பெரிய பசாதுகளை எதிர்பாருங்க பிரச்சனைகளை எதிர்பாருங்க என்பதாக நபியாவ சொன்னாங்க அந்த இருபது அடையாளத்துல ஒரு அடையாளம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பதாலே வாதுனா சதீசகு வாப்சா அபாகு வாப்பமாரெல்லாம் தூரமாக்குவாங்க கூட்டாளிமார கிட்டை அசி கொள்ளுவாங்க அதுதான் இந்த காலம் பாப்பமார் அந்த கிழவனுக்கு என்ன தெரியும் அவரை தூரமாக்குவோம் மத்தான்மாரோட தான் இப்ப ஈக்க விருப்பம் எல்லாத்துக்கும் கூட்டாளிமாரோட தான் ஈக்க விருப்பம் தந்தைமாரோட ஈக்க விருப்பம் இல்ல கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே குரான் செல்லுது அந்த தந்தையோட கண்ணியமாக பேசுங்க ஒரு சம்பவம் எழுதுறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஒரு தந்தை மகனும் ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் மகன் நல்ல திலகாத்திரமான ஒரு வாலிபன் தந்தை வயசாளி ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு வயசாளி ஒரு வயோதிப்பர் அந்த நேரம் மகன் கொண்டு இருக்கிறார் ஒரு காகம் அப்படியே பறந்து போகுது காகம் கொண்டு அப்படியே பறந்து போகுது வாப்பக்கு பெருசா கண்கலங்குது இல்ல ஏன் வயோதிப்பர் மகன் கிட்ட கேட்கிறார் மகன் அது என்ன மகன் அது என்ன போச்சு சொன்னா காகம் வாப்பா காக்கா ஒன்றுதான் பறந்து போச்சு சொன்னாங்க அப்படியா சரி சரி சரி சரி திருப்பி ரெண்டாவது விடுத்தம் அந்த தாகம் அந்த இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு போகுது ரெண்டாவது விடுத்தமும் கேட்கிறாரு மகன் அது என்ன மகன் என்னமோ போனமாயிருச்சு இப்ப மகன் டோன் கொஞ்சம் கூடுது சத்தம் கொஞ்சம் கூடுது தாகம் பாப்பா கொஞ்சம் சத்தமாக சொல்றான் இப்ப மூணாவது விடுத்தம் அந்த காகம் மறுபடியும் வேறொரு இடத்துக்கு போகுது மகன் கிட்ட கேட்கிறார் வாப்பா மகன் அது என்ன போச்சு மகன் இப்ப மகனுக்கு சூடாகிச்சு எங்கட பாசையில செல்வம் டெம்பர் ஆகிச்சு சூடாகிட்டாரு சொல்றாக்காக மாப்பா எத்தனை தடவை சொல்றது நானும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் நீங்க மீட்டு மீட்டு கேட்கிறீங்களே பாப்பா ஒன்றும் பேசல பேசாம வீட்டுக்குள்ள பேசாங்க பேசி டைரி ஒன்று எடுத்து வந்தாங்க வந்து கையில கொடுத்தாங்க குடித்து ஒரு பக்கத்தை பிறகு சொன்னாங்க இந்த சம்பவத்தை வாசி அந்த மகன் வாசிக்கிறார் கண்ணால தண்ணி அப்படியே ஊத்துது கேட்கிறாங்க என்ன போட்டு இருக்குது அந்த சம்பவத்துல சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருடங்களுக்கு முன்னால அதாவது அப்ப மகன் சின்ன புள்ள வாப்ப நல்ல ஆத்திரமா இருந்தாரு இவர் சின்ன புள்ள அந்த நேரம் ஒரு காகம் வந்துச்சு நீ கேட்டாய் வாப்பா என்ன வாப்பா நான் சொன்ன காகம் மகனே ரெண்டாவது விடுத்தம் கேட்டாய் அது என்ன வாப்பா நான் சொன்னேன் காகம் மகனே மூணாவது விடுத்தம் கேட்டாய் நாலாவது விடுத்தம் கேட்டாய் நீ ஒரு தடவை ரெண்டு தடவை அஞ்சு பத்து தடவை கேட்கல இருபத்தி அஞ்சு தடவை எனக்கிட்ட கேட்டாய் அது என்ன வாப்பான்னு சொல்லி நான் ரொம்ப இறக்கத்தோட சென்ன காரணமானேன்னு சொல்லி உனக்கு நான் எத்தனை தடவை கேட்டேன் எத்தனை தடவை கேட்டேன் கண்ணியத்துக்குரிய எல்லாரும் நல்லடியார்களே ஒரே விஷயத்த ரெண்டு தடவை கேட்கா வீட்டுல பயரிங் நடக்குது பிரச்சனை போகுது என்னத்துக்காக வேண்டி வயசாகினத்துக்காக வேண்டியா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் ஊருக்கு நல்ல மனுஷனாக இருக்கையிலும் மகளுக்கு நல்ல மனுஷனாக இருக்கையிலும் பஜாருக்கு நல்ல மனுஷனாக இருக்கையிலும் சுத்தி இருக்கக்கூடிய முழு சமூகத்துக்கு நல்ல மனிதனாக இருந்தாலும் வாப்பா உமக்கு மத்தியில் ஒரு நல்ல புள்ள இல்லை என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மதீனத்தில் உணவரால மௌத்தாகினாலும் சொருக்கம் சந்தேகம் அவ்வளவுதான் சுருக்கம் இதுதான் மதீனத்தில் உணவராலதான் அவருடைய மௌத் ஆனாலும் சொருக்கம் போறது சந்தேகம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே செலவளவு கவலைகள் வரலாம் நாங்க வாப்பம் யாத்தோட இயக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு சரியான முறையில வாப்பம் நாங்க கிடைக்கல ஹசரத் நாங்களும் மீண்டும் தான் ஆனாலும் சரியான முறையில கிடைக்கல வாப்பம் கபருக்கு வைத்தாங்க ஏதோ ஒரு நிலவே வெற்றிக்கு வைத்தாங்க நாங்க இப்ப வாப்பம் நினைச்சு கவலைப்படுறோம் ஹசரத் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நபி சொல்லாஹு அலைய செல்லவங்க அவளுடைய ஒரு ஹதீச இமா புகாரத்துள்ளாக அலைய அவளுடைய அவங்களுடைய சரகல அல்லாம ஐநூறு கொண்டு வராங்க புகார சரகல கொண்டு வராங்க இந்த ஹரீஸ் சொல்றாங்க யாரெல்லாம் இந்த துவார ஓதி தன்னுடைய பெற்றோருக்கும் இதனுடைய நன்மை எத்தி வைப்பாயாக என்பதாக துவா செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு சுபஹான ஓத்தால எப்படியான தரஜாவை கொடுப்பான்டா செய்யாமத்துடைய நாள் தன்னுடைய தாய் தந்தைக்கு முழுமையான முறையில இதாரத் செஞ்ச பிள்ளைகளுடைய கூட்டத்தில் அல்லாஹு தாலா சேர்ப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே பல்லாயிர சொலக்காத் இந்த கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இருநூத்தி எண்பத்தி ஆறாவது பக்கம் இந்த துவா எழுதப்பட்டிருக்குது الحمد لله رب العالمين رب السماوات ورب ஆலமி رب العالمين وله الكبرياء في السماوات والارض துவா தேவையானவங்க எடுத்து பாருங்க மௌத்தா போன்ற நாங்களோட ஏதாவது மனிதன் என்ற ரீதியில அதே போல மனிதன் என்ற ரீதியில பல தவறுகள் நடந்திருக்கலாம் நாங்க சரியான முறையில பேசாம இருந்திருக்கலாம் தாய் தந்தையுடைய உள்ளங்களை நோவிச்சிருக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எது எப்படியாக இருந்தாலும் கபருக்கு வைத்திருந்தா அந்த கபருஸ்தானுக்கு வைத்து தன்னுடைய தாய் தந்தைக்கும் இந்த நன்மையை வைக்குமாறு இந்த துவாவ ஓதி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாய் தந்தைக்கு அந்த துவாக்களை செய்யுங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே எனவே அல்லாஹால தந்திருக்கிற சுருக்கமான ஒரு வாழ்க்கை இந்த சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாஹ் சுபகான எதிர்பார்க்கக்கூடிய விடயம்தான் மனிதன் ஒவ்வொருத்தனும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில வாழணும் அல்லா விரும்பக்கூடிய முறையில கையாமத்தில் அல்லாஹ் வந்து சந்திக்கணும் என்பதை எனவே என்னென்ன விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஸ்லாத்தோட மௌத்து முத்தம் அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக நம்ம பாவங்களை மன்னிச்சிடுவாயா குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிவுமறையா விஷயத்தவர்களை மன்னிச்சிடுவாயா நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையெழுந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீ கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா உன்னுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா உன்னுடைய கண்ணியமான பெற்றோருடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சிடியா அல்லா முஸ்லீம் பெற்றோர்கள் கபராளிகளா இருக்கிறாங்கயா அவருடைய கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயா சொர்வத்துடைய பூஞ்சொலையாக்கிடுவாயா நரகத்துடைய படுகொலையாக்காதிருப்பாயா இறுதி முடிவு நல்லாக்கிடுவாயா முகமது ரசூல்லான களிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயா